கண்ணியத்திற்குரியவர்களே இந்த பள்ளிவாசலினுடைய ஆரம்ப இஸ்தாபகர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மை செய்வானாக கம்பீரமான தோற்றத்திலே புது பொலிவுடன் காட்சி தருகின்ற இந்த மஸ்ஜிதிற்கு பொருளாலும் நல்ல காத்திரமான ஆலோசனைகளினாலும் நல்ல பல நேரடியான மறைமுகமான கருத்துக்களினாலும் உதவிகள் செய்து இந்த பள்ளிவாசலுக்கு உதவிய நல்லுள்ளங்களாகி உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் பரிபூர்ணமான கூலியை தந்தருவானா கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நாம் இருக்கின்ற இந்த மாதம் புல்காதாவுடைய மாதம் அல் ஹஜ்ஜு அஷ்ஹூரும் மஅலூமாத் இஸ்லாத்தின் இறுதி கடமையான புனிதமான ஹஜ்ஜுடைய கடமைக்காக அல்லாஹு தால சில மாதங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார் அந்த மாதங்களில் ஷவ்வாலுடைய மாதம் எங்களை விட்டு கடந்து விட்டது ஹஜ்ஜிக்காக தயாராக வேண்டி இரண்டாவது மாதம் நாம் இருக்கின்ற இந்த மாதம் மூன்றாவது மாதம் தான் இஸ்லாமிய கலண்டரின் இறுதி மாதமாகிய துல் ஹஜ்ஜுடைய மாதம் அந்த மாதம் தான் கடமையாக்கப்பட்டது இஸ்லாத்திலே ஹஜ்ஜுடைய கடமை அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக உலக மட்டத்தில் இருக்கின்ற ஹாஜிகள் தன்னை உடலாலும் உள்ளத்தாலும் தன்னை தயார்படுத்த வேண்டிய முன்னாயத்தங்களில் ஈடுபடுத்த வேண்டிய மாதங்கள் மூன்று ஷவ்வானுடைய மாதம் புல் கழதாவுடைய மாதம் துல் ஹஜ்ஜுடைய மாதம் அந்த துல்காடாவுடைய மாதம் என்பது கண்ணியமான நான்கு மாதங்களில் ஒரு மாதம் என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் ஞாபகப்படுத்துவதற்கு விரும்புகிறோம் இஸ்லாமிய மாதங்கள் பனிரெண்டு மாதங்கள் அல்லாஹு தாலா மனிதனுக்காக வழங்கி இருக்கிறான் இந்த பனிரெண்டு மாதங்களும் நான்கு மாதங்கள் கண்ணியங்கள் மாண்புகள் மகத்துவங்கள் நிறைந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம் ரஜபுடைய மாதம் நாம் இருக்கின்ற இந்த துல்காதாவுடைய மாதம் அடுத்து வருகின்ற ஹஜ்ஜுடைய மாதம் இந்த நான்கு மாதங்களும் கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்த மாதங்களாக இருக்கின்றன என்று அல்லாஹு தாலா பரிசுத்தமான அல் குரானின் மூலமாக இந்த உம்மத்தினருக்கு அடையாளப்படுத்துகிறார் நாட்டிலும் உலகத்திலும் எப்பேற்பட்ட நிலைமைகள் இருக்கிறது நாளாந்தம் காலையிலும் மாலையிலும் புதிய புதிய தகவல்கள் எங்களுடைய சிந்தனையை வந்து குழப்பிக்கொண்டே இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த உலகத்துல என்ன நடக்க வேண்டும் என்று கதிரலை எழுதியிருக்கிறானோ அவைகள் சரியாக முறையாக நடக்கும் என்ற ஈமான் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது முக்மீன்களாகிய நாங்கள் இப்படியான அதிர்ச்சி தகவல்களை கொண்டு குழம்பி போகக்கூடிய சமூகம் அல்ல நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய கதிரின் பிரகாரம் நடக்கிறது நடக்க இருக்கிறது என்ற ஈமான் எங்களுடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கிறது கலங்கி போகக்கூடிய சமூகம் அல்ல நாங்கள் அல்லாஹுடைய ஏற்பாட்டிலும் அல்லாஹுடைய ரிசத்திலும் சந்தேகப்படக்கூடிய உம்மத்தல்ல நாங்கள் நமக்குரிய கடமை என்ன அல்லாஹ் எம் மீது விதித்திருக்கின்ற கடமைகளை சரியாக முறையாக நிறைவேற்றுவது நம்முடைய கடமை என்ன நமக்கு கிடைக்க வேண்டும் தர வேண்டும் என்று அல்லாஹு தாலா நமக்கு நிர்ணயித்திருக்கிறானோ அது அவனுடைய உரிமை நாம் நமது கடமையை சரியாக முறையாக செய்வோமையாக இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை அவன் சரியாக முறையாக தருவான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்புள்ள சகோதரர்களே புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை என்பது சுவர்க்கத்தை பெற்றுத் தருகின்ற உன்னதமான அமலாகும் அந்த சுவர்க்கத்திற்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த விதமான கூலியையும் அல்லாஹு தாலா நமக்கு தரவில்லை ஹஜ்ஜு செய்யுங்கள் அந்த ஹஜ்ஜிக்கு உங்களுக்கு நான் சுவர்க்கத்தை தருகிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல் ஹஜ்ஜில் மபரூர் லைசலஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹாஜிக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி சுவர்க்கமாகும் என்று சொன்னார்கள் அருமை தோழர்களான சஹாபாக்கள் நபியே நாயகமே ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றுகிறோம் நம்முடைய ஹஜ் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அல்லாவுக்காக தொழுகிறோம் அல்லாவுக்காக நோன்பு நோக்கிறோம் அல்லாஹ் தந்த செல்வத்திலிருந்து ஏழை வரியாம் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறோம் அல்லாஹுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறோம் ஆனால் இவைகள் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதற்கு என்ன அடையாளம் ஒரு தொழுகையை நாம் விட்டுவிட்டால் அடுத்த தொழுகையை நம்மால் பிடித்துக் கொள்ள முடியும் ஒரு ஜுமாவை நாம் தவற விட்டு விட்டால் அடுத்த ஜுமாவை பிடித்துக் கொள்ள முடியும் ஆயுளிலே ஒரு தடவை செய்கின்ற இந்த ஹஜ்ஜை நாம் வீணாக்கி விட்டால் பாத்திலாக்கி விட்டால் இன்னும் ஒரு ஹஜ்ஜினுடைய சந்தர்ப்பத்தை நம்மால் பிடித்துக் கொள்ள முடியாது ஆகையினால் நம்முடைய ஹஜ் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் இந்த சகாபாக்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் முக்கியமான கேள்வியா இல்லையா நம்முடைய ஹஜ் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அல்லது இன்ஷா அல்லா இந்த வருடம் ஹஜ்ஜிக்காக நீயத்து வைத்து முன்னாயத்தங்களில் ஈடுபடுகின்றவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜை காத்திரமாக பாத்திலாக்கி விடாமல் தங்களுடைய ஹஜ்ஜை சரியாக முறையாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த கேள்வியிலே பதில் இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் தருகிறேன் நபிய நாயகனே நம்முடைய ஹஜ் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹுவசனம் சொன்னார்கள் பின்வரும் மூன்று பண்புகள் எந்த ஹாஜியுடைய வாழ்க்கையில் இருக்குமோ அவருடைய ஹஜ் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று மூன்று பிரதான பண்புகளை இந்த உம்மத்தினருக்கு அடையாளப்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹுவசல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள் சீபுல் கலாம் ஒரு ஹாஜ் கடந்த காலங்களில் ஹஜ்ஜை நிறைவேற்றியவரும் இவ்வருடம் நிறைவேற்றக்கூடியவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மூன்று பண்புகள் நல்ல பேச்சுக்களை அவர் பேச வேண்டும் பொய் பேசுவது புறம் பேசுவது கோல் சொல்லி திரிவது அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பேசுவது மனித உள்ளங்களை புண்படுத்துகின்ற கடுமையான சொற்பிரயோகங்களை பிரயோகித்து மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற கெட்ட வார்த்தைகள் தீய பேச்சுக்களில் இருந்து ஒரு ஹாஜி தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வானே ஆனால் அவனுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று நபிகள் நாயகன் செல்லல்லாகும் அலைவ செல்லம் ஒரு ஹாஜியுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான முதலாவது பண்பை இந்த உம்மத்தினருக்கு சொல்லித் தருகிறார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் தெரிந்தவர்கள் அயல் வீட்டில் உள்ளவர்கள் ஏழைகள் பசியோடு இருக்கின்ற மிஸ்கின்களுக்கு உணவளியுங்கள் உணவு என்பது வெறுமனே வாழ்வாதாரம் மனிதனுடைய வாழ்க்கையில் உண்ண கொடுப்பது மட்டுமல்ல ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறான் வைத்தியர்கள் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரைகளை வாங்கிக் கொள்வதற்கு தற்காலத்திலே வசதியற்றவனாக அங்கலாய்த்து போயிருக்கின்றான் இந்த மனிதனுக்கு கொஞ்சம் எங்களுடைய பணத்திலிருந்து கொடுத்து உதவுவது எங்களுடைய ஹஜ் ஏற்றுக் கொள்ளப்படுவதற்கான அடையாளம் மற்றவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு பசியோடு இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் உணவழியுங்கள் அவருடைய கஷ்டத்தை கொஞ்சம் போக்குவதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கின்ற சொத்து செல்வங்கள் இருந்து கொஞ்சம் கொடுத்துதவுங்கள் உங்களுடைய ஹஜ் அல்லாஹ் அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் என்பதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கான அடையாளங்கள் இரண்டாவது மற்றவர்களுக்கு உணவளித்தல் அதே நேரத்தில் துன்ப துயரங்களில் அல்லலுற்றிருக்கின்றவர்களுக்கு உதவிக்கரம் நிறுத்திதல் மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கிறது அதிகம் அதிகமாக சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் இது உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் சொல்லி தருகிறார்கள் ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே செய்த ஹஜ்ஜை பாத்திலாக்கி கொள்ளாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை நபிகளார் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் உணவழியுங்கள் உதவி செய்யுங்கள் நல்ல பேச்சுக்களை பேசுங்கள் சலாம் சொல்லிக் கொள்வதில் நீங்கள் முதலாம் அவராக ஆகிக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் சலாம் சொல்லி நீங்கள் பதில் சொல்லுகின்ற இரண்டாம் மனிதராக ஆகாமல் நீங்கள் முதலாவது சலாம் சொல்லிக் கொள்வதிலே முடிய முந்திக் கொள்ளுங்கள் முதலாவதாக ஆகிக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஹஜ்ஜுக்கான பலாபலன்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் சபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயரை கொண்டு அவர்களை தன்னோடு அரவணைத்துக் கொண்டான் மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அபுல் பஷர் மனிதகுலத்தின் தந்தையாக இந்த உலகத்திலே படைத்தான் அவர்களுடைய பிச்சிலங்களாக பரம்பரை பிள்ளைகளாக அந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நூ அலைஹிஸ்லாம் அபுதன் ஷகூரா நன்றியுள்ள அடியான் என்று அல்லாஹு அல் குரானிலே நூ அலை இஸ்லாம் அவர்களை புகழ்ந்து பேசுகிறான் ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்களை ரூஹுல்லா அல்லாஹுடைய ரூஹிலிருந்து படைக்கப்பட்ட சிறப்பு பெயரை பெற்றிருக்கிறார்கள் ஈசா அலைஹி அவர்கள் மூசா அலைஹி கலீம் கலீமுல்லா அல்லாஹுவோடு பேசிய பாக்கியத்தை பெற்றவர்கள் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகன் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஹபீபுல்லா அல்லாவுடைய உத்த நேசராக இருக்கிறார்கள் நபிமார்களில் அதிகமான தியாகங்களை தங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து சாதனையாக நிலைநாட்டிய பெருமை இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்களைத்தான் சாரும் இப்ராஹிம் ஹலீலா அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்களை தன்னுடைய நண்பனாக தெரிவு செய்து கொண்டான் என்று அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபியினுடைய மாண்பை மகத்துவத்தை அல்குரானில் சொல்லி காட்டுகிறான் மலக்குமார்கள் அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் யா இப்ராஹிம் இடத்தில் அதிகமான சொத்துக்கள் செல்வங்கள் இருக்கிறது என்பதற்காகவா நீ அவரை உன்னுடைய நண்பனாக தெரிவு செய்து கொண்டாய் அல்லாஹ் பதிலேதும் சொல்லவில்லை அந்த மலக்குமார்களை பார்த்து சொன்னான் இப்ராஹிம் இடத்தில் செல்லுங்கள் அவருடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் அதற்கு பிறகு வாருங்கள் கதைப்போம் என்றான் மனுக்குமார்கள் மனித உருவில இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான சொத்து செல்வங்களை கொடுத்திருந்தான் ஆடுகள் ஒட்டகங்கள் ஆயிரக்கணக்கான ஆடுகளும் ஒட்டகங்களும் காலை நேரத்திலே மேய்ச்ச நிலங்களுக்கு அவைகளை எல்லாம் எடுத்துச் செல்லுவார்கள் மாலை நேரத்திலே வீட்டுக்கு திரும்புவார்கள் இதுதான் நாலாந்த பணியாக இப்ராஹிம் அலை அவர்கள் செய்து வந்தார்கள் ஒரு நாள் தங்களுடைய கால்நடைகளை மேய்ச்சல் நிலத்திலே விட்டுவிட்டு ஒரு மலையின் உச்சியிலே மலை குன்றின் மீது உட்கார்ந்திருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவை தஸ்பீகி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்நேரம் பார்த்து முன்பின் தெரியாத இரண்டு மனிதர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் வந்து சொன்னார்கள் சுப்பூஹும் குத்தூசும் ரப்புல் மலா இக்கத்தி வர்ரோ என்று சொன்னார்கள் சத்தம் வந்த திசையை பார்த்த இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்கள் தான் எங்கே இருக்கிற என்ற நிலையை மறந்து இந்த வார்த்தையிலே அவர்கள் ஆர்ப்பரிக்கப்பட்டு அந்த மலை குன்றிலிருந்து மேலிருந்து கீழே குதிக்கிறார்கள் அந்த இரண்டு மனிதர்களுக்கு ஓடோடி வந்தார்கள் நீங்கள் சொன்ன அந்த இரண்டு களிமாக்களை கொஞ்ச நேரம் எனக்கு சொல்லுங்கள் நான் இன்னும் என்னுடைய காதால் கேட்க வேண்டும் போல் என் மனம் விரும்புகிறேன் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய வேண்டுதல்களை அந்த இரண்டு மனிதர்களும் கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள் சும்மா சொல்ல முடியாது நீங்கள் எங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு ஹதியா தர வேண்டும் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் காட்டி சொன்னார்கள் தங்களுடைய கால்நடைகளை இவைகளில் சரி பாதியை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் அந்த வார்த்தையை சொல்லுங்கள் சொன்னார்கள் சுப்பூன் குத்தூசுன் ரப்புல் மலாஹிகசி வருவோம் இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்கள் தன்னிலை மறந்து அப்படியே அந்த வார்த்தையை தன்னுடைய காதுகளால் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் ஒரு தடவை சொன்னார்கள் இன்னும் ஒரு தடவை உங்களுடைய வாயால் இந்த கனிமாவை தஸ்பீகை சொல்லுங்கள் அந்த இரண்டு மனிதர்களும் சொன்னார்கள் ஒருமனே இதனை சும்மா சொல்ல முடியாது நீங்கள் ஏதாவது தர வேண்டும் சொன்னார்கள் மிகுதி பாதி ஆடுகளும் ஒட்டகங்களும் கால்நடைகளும் இருக்கிற மிகுதி பாதியும் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் மூன்றாவது தடவை கேட்கிறார்கள் அந்த இரண்டு மனிதர்களும் சொல்லுகிறார்கள் ஒருமனே சொல்ல முடியாது நீங்கள் ஏதாவது எங்களுக்கு அதிக அன்பளிப்பு தர வேண்டுமே உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை ஏற்கனவே எல்லா கால்நடைகளையும் எங்களுக்கு நீங்கள் தந்து விட்டீர்கள் இப்போது உங்களிடத்தில் என்ன இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் சொன்னார்கள் இந்த கால்நடைகளைத்தான் நான் உங்களுக்கு தந்தேன் இவைகளை மேய்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரனை மெய்ப்பாளனை நான் உங்களுக்கு தரவில்லையே இந்த ஆயிரக்கணக்கான அத்தனை ஆடுகளையும் ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய வேலைக்காரனாக நானே இருந்து கொள்கிறேன் இந்த தத்மீகை சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த இரண்டு மனிதர்களும் மலக்குமார்கள் மனித உருவிலே காட்சி தந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே விரைந்து சென்றார்கள் சுபஹான لا علم لنا إلا ما علمتنا ربي رحماني உன்னுடைய முடிவு நீ யாரை உன்னுடைய நண்பனாக தெரிவு செய்தாயோ அவர் தன்னுடைய சொத்துக்கள் சுகங்கள் அல்ல தன்னுடைய உயிரையே உனக்காக கொடுக்கக்கூடிய ஒருவரைத்தான் நீ தெரிவு செய்திருக்கிறார் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு செல்லம் ஒவ்வொரு ருக்கோயிலும் சுஜூதிலும் வளமையாக ஓதுகின்ற சுபகான ரப்பியல் அலீம் அபிஹந்திகி என்று மூன்று தடவைகள் ருக்கோயில் ஓதியதற்கு பிறகு ரப்புல் என்று ஓதியதாக சஹீஸ் முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு சுஜூதிலும் சுபஹான ரப்பியல் அஹ்லா மூன்று தடவைகள் ஓதுவார்கள் அதற்கு பிறகு மூன்று தடவைகள் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் என்று ஓதக்கூடிய வளமையோடு தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த தஸ்பீகை ஓதாமல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை ருக்கோயிலிருந்தும் உயர்த்த மாட்டார்கள் சுஜூதிலிருந்தும் தன் தலையை உயர்த்த மாட்டார்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலா அன்புமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எங்களுடைய சுஜூது நீளமாக வேண்டுமா எங்களுடைய ருக்கோ நீளமாக வேண்டுமா இந்த தஸ்பீகை நாங்கள் வளமையாக ஓதுகின்ற தஸ்பீகுக்கு பிறகு மூன்று தடவைகள் ஓதிவிட்டு எழும்புகிற நேரத்தில் அல்லாஹு தால எவ்வாறு தன்னுடைய நண்பனாக இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை தெரிவு செய்து தன்னோடு அரவணைத்துக் கொண்டானோ அதே போன்ற ஒரு நெருக்கத்தை இந்த அடியானும் அல்லாஹிடத்தில் பெற்றுக் கொள்வான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது ஹஜ்ஜிக்கான அனைத்து தியாக வரலாறுகளும் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தோடே இணைக்கப்பட்டிருக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்களுடைய மகன் அவர்களுடைய மனைவியினுடைய தியாக வரலாறு ஹஜ் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைஹுவல் செல்லம் சொன்னார்கள் ஹஜ் செய்யுங்கள் உங்களுக்கு அல்லாஹுடைய சுவர்க்கம் நிச்சயம் உண்டு என்றார்கள் அன்று பிறந்த பாலகனை போல உங்களுடைய உள்ளமெல்லாம் பரிசுத்தப்படுத்தப்படும் என்று சொன்னார்கள் ஹஜ்ஜுக்கான காலம் வந்திருக்கிறது கனிந்திருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாட்டிலும் உலகத்திலும் ஏற்பட்ட இந்த அசாதாரண பெருந்தொற்று நோயின் காரணமாக நமது நாட்டு முஸ்லிம்களுக்கும் சர்வதேச மட்டத்திலிருந்து ஹாஜிகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை இந்த ஆண்டு ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கான அனுமதி கிடைத்திருக்கிறது நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சிக்கல்களிலே அனைவரும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலம் அடுத்த வருடம் என்ன நடக்கும் என்பதை நம்மால் யாருக்கும் நிச்சயம் சொல்ல முடியாத ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லா தந்த சொத்துக்கள் செல்வங்கள் அவனுக்காக செலவழிக்கப்பட வேண்டும் தந்த ரஹ்மான் அதிலே அதிகமான வரக்கத்துகளை தருவதற்கு அவன் போதுமானவன் நபிகள் நாயகம் சொல்லல்லாக அலைஹுவ செல்லம் சொன்னார்கள் நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் அல்லாஹ் உங்களை வறுமை நிலையிலிருந்து பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் ஹஜ் செய்யுங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ செல்லும் அவர்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் நீங்களும் உங்களுக்காக யார் யாருக்காக நீங்கள் துவா கேட்கிறீர்களோ அவர்களுக்காக உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் அல் ஹஜ்ஜாஜ் வல் உமார் வஃதுல்லாஹ் அல்லாஹுடைய ஆலயமான புனிதமான கபாவை நோக்கி யார் ஒருவர் லப்பை கல்லாகும் லப்பை என்கின்ற கல்வியாவோடு ஹராம் அணிந்த நிலையிலே செல்லுகின்றார்களோ அந்த மனிதர்கள் அனைவரும் அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இருக்கிறார்கள் அவர்களை நான் வரவேற்கிறேன் என்று அல்லாஹு கால அந்த நாயகம் சல்லல்லாஹு அலைஹு செல்லம் அவர்களை பார்த்து நன்மாராயும் சொல்லி இருக்கிறார் கண்டியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹ் தந்த சொத்துக்கள் செல்வங்கள் நாம் எப்படி வந்தோம் இந்த உலகத்திற்கு எப்படி அல்லாஹ் எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் இப்போது நினைத்து பார்க்க வேண்டும் எத்தனையோ பல ஹாஜிகள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த நன்மையை நிச்சயமாக கொடுப்பான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றி வந்தவர்களுக்கு பிறகு அடுத்த வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையிலும் ஆதங்கத்திலும் முன்னாயத்தங்களிலும் எத்தனையோ பல பேர் முன்னாயத்தங்களில் ஈடுபட்டார்கள் அதற்கான சில முற்பணங்களையும் கட்டி அதற்காக தயாராகி கொண்டிருந்தார்கள் ஆனாலும் இந்த நோயின் காரணமாக இன்று பல பேர் இன்று மரணத்தை தழுவி மண்ணறைக்கே சென்று விட்டார்கள் அடுத்த வருடம் நமது நிலைமை என்ன நமது கதி என்ன என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது சந்தர்ப்பத்தை அல்லா தந்திருக்கிறான் அதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் லட்சங்கள் மில்லியன் கணக்காக செல்கிறது என்ற சைத்தானியத்தான எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலிருந்தும் எண்ணத்திலிருந்து நாங்கள் கலட்டிவிட வேண்டும் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் அவனுக்காக அவைகள் செலவழிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹு தால அல் குரானிலே எதிர்பார்க்கின்றான் இன்னும் காலங்கள் அதிகமான காலங்கள் அல்ல குறுகிய காலம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் நிலையங்கள் உங்கள் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் விரும்பிய முகவர் நிலையங்களினூடாக உங்களை பதிவு செய்து ஹஜ்ஜிக்கான பயணத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹுடைய விருந்தாளிகளாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள் காலம் சுருங்கிக் கொண்டே செல்லுகிறது சுகத்தோடு வாழ்ந்த பல பேர் நோயாளிகளாக இன்று கட்டிலே முடங்கி முடங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மடிநிறைய கை நிறைய பணங்களை கட்டுக்கட்டாக வைத்துக் கொண்டு ஹஜ்ஜை செய்ய முடியவில்லையே என்று அங்கலாய்ப்பதிலும் அழுவதிலும் கண்ணீர் வடிப்பதிலும் எந்த அர்த்தமும் கிடையாது உடலிலே ஆரோக்கியம் இருக்கிறது சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாம் தந்திருக்கிறான் அல்லாவுக்காக கொடுப்போம் செலவழிப்போம் இழந்தவைகளை விட பன்மடங்காக அந்த ரப்பு எங்களுக்கு தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறார் அல்லாஹுடைய நல்லடியார்களே இறுதியாக சில விடயங்களை கூடி நான் முறைவிடுக்கு வருகிறேன் பத்தாம் ஆண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக தயாராகிறார்கள் இந்த செய்தி முழு மதீனாவும் பரவி கொண்டிருக்கிறது மதீனாவிலிருந்து அத்தனை சகாபாக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நபிகளாரோட ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சஹாபி ஆலயத்தில் ஓடோடி வருகிறார் நபியே நாயகமே உங்களோடு நானும் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் ஆனால் எனக்கு வர முடியாத நிலைமை என்ன தெரியுமா என்னுடைய வீட்டிலே வயோதிப தாயும் தந்தையில் இருக்கிறார்கள் என்னை தவிர வேறு பிள்ளைகள் இல்லை அவர்களை பார்ப்பதற்கு பராமரிப்பதற்கு உங்களோடு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஆசையும் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கிறது ஹஜ்ஜுக்கு வரவா என் தாய் தகப்பனை கவனித்துக் கொண்டிருக்கவா நடிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் சொன்னார்கள் உங்கள் வீட்டுக்கு சென்று உங்கள் தாய் தகப்பனுடைய முகத்தை ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஹஜ்ஜினுடைய சவாபு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்கள் அந்த சஹாபியை சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார்கள் உமர்ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார் நபியே நாயகமே இரண்டு மூன்று தடவைகள் பார்த்தால் நூறு தடவைகள் பார்த்து கொண்டே இருந்தாலும் ஒவ்வொரு பார்வைக்கும் உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய சவாபு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார் சஹீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே பண வசதி இல்லாதவர்கள் ஹஜ்ஜினுடைய சவாபை என்னுடைய உம்மத்தில் யாருமே இழந்து விடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஞ்சுவ வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு எல்லோருக்கும் ஹஜ்ஜினுடைய சவாபு கிடைக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸின் மூலமாக அனைவருக்கும் இந்த அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள் வசதியை வாய்ப்பை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் உடலாலும் பொருளாலும் தன்னை தயாராகி அந்த புனிதமான மக்காவுக்கு சென்று அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுகின்ற ஆயத்தங்களிலே முன்னெடுப்புகளிலே ஈடுபட வேண்டும் முடியாத ஏழைகள் எளியவர்கள் மிஸ்கீன்கள் இவ்வாறான அமல்களின் மூலமாக ஹஜ்ஜினுடைய சவாபை பெற்றுக் கொள்வதற்கு முயல வேண்டும் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் யார் ஒருவர் சுபகினுடைய தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு அவசர தேவை இல்லாத ஒருவர் அதே இடத்தில் இஷ்ராக் சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் உட்கார்ந்திருந்து குரான் ஓதுவதிலும் தஸ்மீகி செய்வதிலும் திக்ரு செய்வதிலும் துவா கேட்பதிலும் தன்னுடைய நேரத்தை கழித்து இஷ்ராக்குடைய நேரத்திலே இரண்டு ரக்கா சுண்ணத்து சொல்கிறாரோ கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜினுடைய கபூல் செய்யப்பட்ட உம்ராவுடைய சவாவை அவர் பெற்றுக்கொண்டு அந்த முசல்லாவிலிருந்து எழுந்து செல்கிறார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹு செல்லம் சொன்னார்கள் இது ஆயுளில் ஒரு ஹஜ் அல்ல நாளாந்தம் ஹஜ்ஜினுடைய தவாபை இந்த உம்மத்தினருக்காக நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அலைகள் செல்லல் அவர்கள் அறிமுகப்படுத்தி இலகுபடுத்தி தந்திருக்கிறார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் ஹஜ்ஜினுடைய சவாபை பெற்றுத் தருகின்ற இலகுவான அமல் என்ன தெரியுமா ஒரு மனிதர் பரந்தான தொழுகை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய இடத்திலிருந்தே உதவு எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதிற்கு வருகிறார் அவர் எஹராம் அணிந்த நிலையில் தல்வியா கொண்டு காபாவுக்கு ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற வருகின்ற ஒரு ஹாஜியை போல இருக்கிறார் இவர் ஹஜ்ஜிக்கான சவாபை பெற்றுக் கொண்டார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவு செல்லம் சொன்னார்கள் ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே குறுகிய கால ஆயுளை பெற்றிருக்கின்ற நாங்கள் மலையளவு நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அதிகமான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நபிகள் நாயகம் அலைவு செல்லும் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் காட்டி இருக்கிறார்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களிலே நம்முடைய ஆயுளை நம்முடைய ஆரோக்கியத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு காலம் வரும் தன்னுடைய தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலைமையிலே மனிதன் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பான் என்பதை நம் முன்னோர்கள் பல பேரை கண்ணால் கண்டிருக்கிறோம் அந்த நிலைமை நமக்கு வராதா என்ன அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஐங்கால பரலான தொழுகைக்கு பின்னால் ஒரு துஆ ஓதுவார்கள் அல்லாஹும் இன்னி அவுது பிக மின் அன் உரத்த இலா எல்லா பள்ளிவாசல்களிலும் தொழுகையாளிகளுடைய பார்வைக்காக அந்த துஆக்களுடைய பட்டியல் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த துஆவில இருக்கிறது இந்த துஆ யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்து என்னுடைய புத்தி எல்லாம் என்னை விட்டு நீங்கி நான் சிறுபிள்ளைத்தனமாக இருந்து கொண்டு இந்த பூமியிலே குடும்பத்துக்கும் பூமிக்கும் பாரமாக இருக்கின்ற நிலைமையிலிருந்து யாழ்லா என்னை காப்பாற்றுவாயா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் இந்த துவாவை ஐந்து நேர பரதான தொழுகைக்கு பின்னால் அல்லாஹிடத்திலே கேட்டார்கள் அந்த நீண்ட நெடிய ஆயுள் கொடுக்கப்பட்டு சோதிக்கப்படுவதிலிருந்து அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை பாதுகாத்தான் இந்த நிலைமை யாருக்கு வரும் என்பது யாருக்கும் தெரியாது மனிதனை நாம் கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமாக அவனுடைய நிலைமையை மாற்றி விடுவோம் என்று அல்லாஹு என்ற சூறாவின் ஒரு அத்தியாயத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் இந்த நிலைமை யாருக்கு வரும் என்பது தெரியாது அதிகமாக யார் ஒருவர் குரான் ஓதுகின்ற பழக்கத்தை தன் வாழ்க்கையில் எடுத்துக் கொள்கிறாரோ இந்த நிலைமையிலிருந்து அல்ல அவர்களை பாதுகாப்பான் என்று அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹுடைய கடமையை சரியாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் குடும்ப உறவுகளை பேணிக் கொள்ள வேண்டும் அதிகம் அதிகமாக துழாவிலும் இஸ்தகாரிலும் ஈடுபட வேண்டும் பாவமான காரியங்கள் அசிங்கமான செயல்கள் செய்வதிலிருந்தும் பார்ப்பதிலிருந்தும் சிந்திப்பதிலிருந்தும் நம் உறுப்புகளை அவயவங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஹலாலான ருதுக்கை தேடுகின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும் நிச்சயமாக அல்லாஹுடைய பறக்கத்தும் அவனுடைய ரஹ்மத்தும் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கிறது என்பதனை நாம் உள்ளத்தால் ஏற்று எல்லாம் வல்ல அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்றுக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தருள்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற மனைவி பிள்ளைகள் அனைத்து மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தல்வாயாக எங்களை விட்டு மரணித்து மன்னரலை வாழுகின்ற அந்த மருகோங்களுக்கு யா அல்லா நிரஹ்ம செய்தருள்வாயாக யா அல்லா இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுகின்ற முன்னாயத்தங்களில் யார் யாரெல்லாம் இந்த வருடத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ நீயத்து வைத்து அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதத்திலும் யா அல்லா எந்த தடைகளும் வந்து விடாமல் அவர்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக உன்னுடைய மேலான உதவியை அவர்கள் கண் முன்னால் யாக அல்லா நீ காட்டி அருள்வாயாக ஹஜ்ஜிக்கு தடையாக எந்த ஒன்றையும் தந்து விடாதே ரஹ்மானே உன்னுடைய மேலான கபாவுக்கு வருவதற்கு பல உள்ளங்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை மக்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லா நிறைவாக நீ கொடுத்தருள்வாயாக நமது நாட்டின் நிலைமையை சீர்படுத்தி அல்லா எங்களுடைய எதிர்காலத்தை நல்லதாக்கி தருவாயாக விமோசனம் உள்ள நிம்மதியான வாழ்க்கை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவாயாக எங்கள் அனைவருடைய பாவங்களை தருவாயாக நீ விரும்பும் வாழ்க்கை வாழையா அல்ல நம் அனைவருக்கும் கௌபி செய்வாயாக நீ விரும்பக்கூடிய முறையில் எங்களுடைய ரூகையா அல்ல நீ கைப்பற்றுவாயாக நீண்ட ஆயுளை தந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக நமது குழந்தை பாக்கியங்கள் நமக்காக துவா செய்யக்கூடிய சாலிகங்களாக முத்தகங்களாக நல்ல பரம்பரையாக அல்லா நீ கபூல் செய்வாயாக எங்கள் அனைவர்களையும் அங்கீகரித்தார்கள் புரிவாயாக